பிணக்கிலாத பெருந்துரைப் பெருமான் உன்னாமங்கள் பேசுவார்க்கு இணக்கு இல்லாததோர் இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்புறான் உனக்கு இலாதது ஓர் வித்து மேல் விளையாமன் என் வினை ஒத்தபில் கணக்கு இலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே பெட்டு நேர்பட மண் சுமந்த பருந்துரை பெரும்பித்தனே சட்ட நேர்பட வந்திலாத சளக்கனேன் உனைச் சார்ந்திலேன் சிட்டனே சிவலோகனே திருநாயினும் கடையாயம் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குந்திலே மலங்கினே கண்ணின் நீரை மாற்றி மலங்கெடுத்த பருந்துரை விளங்கினே வினிக்கேடனேன் இனி மேல் விளைவது அறிந்திலே இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே ஏ பூங்கொணாதது ஓர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும் நான் ஒனாதது ஓ நாணம் எய்தி நடுக்கடலுள் அழுந்தி நான் ஒனாத பெருந்துரை பெருந்தோணி பற்றி உகைத்தலும் ஒனா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குந்திலே ஏலமேனி வராகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே சீலம் ஏதும் அறிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி ஞானமே கரியாக நான் உனை நத்தி நத்திட வந்திடும் காலமே உனையோத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்பிலே பேதம் இல்லது ஓர் கற்பு அளித்த பெருந்துரை பெருவெள்ளமே ஏதமே பல பேச நீயனை ஏதிலார் முனம் என் செய்தாய் சாதல் சாதல் கொல்லாமையற்ற தனி சரண் சரண் நாம் என காதலால் உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே இயக்கிமார் அறுபத்து நாள் வரை எண் குணம் செய்த இசனே மயக்கம் மாயது ஓர் மும்மலப்பழவல் வினைக்குள் அழுந்தவும் துயக்கு அறுத்து எனையாண்டு கொண்டு நின் தூமலர் கழல் தந்து எனி கயக்க வைத்து அடியார் முனே வந்து காட்டினாய் கழுக்குந்திலே ஏ